எல்லா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய உன்னதமான உயர்வான இந்த தீனல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கென்று சில தியாகிகளையும் அவர்கள் செய்வதற்கென்று சில தியாகங்களையும் அல்லா ரபுல் ஆலமீன் வடிவமைத்து கொடுத்து இந்தந்த தியாகங்களின் மூலமாகத்தான் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் நிலைநாட்டப்படும் நிலைநிறுத்தப்படும் என்பதை இந்த உலகத்திற்கு அல்லா ரபுல் ஆலமீன் அறிவித்து கொண்டிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் சுபஹானஹத்தாலா அனுப்பி அந்த நபிமார்களுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் அல்லாவுடைய இந்த தீனல் இஸ்லாத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை மட்டும் கொடுத்து அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அதன் மூலமாக லட்சம் லட்சமாக கோடி கோடியாக மக்கள் இந்த இஸ்லாத்திற்கு வருவார்கள் அதன் மூலமாக அல்லாஹோட தீனல் இஸ்லாம் உலகத்தில் நிலைநாட்டப்படும் என்ற ஒரு நியதியை மட்டும் அல்லா ரபுல்லாலமீன் அமைக்காமல் அதற்கும் மேலாக அந்த நபிமார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கும் பொழுது அவர்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும் அந்த தியாகங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த சிரமங்களை அல்லாவுக்காக அவர்கள் சகித்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அந்த நபிமார்களுக்கு அல்லா ரபுல்லாலமீன் உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய அந்தஸ்துகளையும் தர்ஜாக்களையும் தர வேண்டும் அவர்களுடைய அந்த தியாகங்களை பார்த்து அவர்களுடைய அந்த மேற்கொள்ளும் சிரமங்களை பார்த்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய இந்த சமுதாயம் இந்த உம்மத் இந்த மக்கள் இவர்களும் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்திற்காக அதுபோன்ற தியாகங்கள் செய்ய முன்வர வேண்டும் என்ற ஒரு நியதியையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமைத்துத்தான் நபிமார்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் அதனால்தான் எந்த ஒரு நபியும் ரசூலுல்லாய் சல்லாஹு அலைவசல்லம் அவர் சொல்லும் சொன்னார்கள் எல்லா நபிமார்களுமே சிரமப்படுத்தப்பட்டார்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் எல்லா நபிமார்களுமே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் தியாகங்கள் மேற்கொண்டார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் அதிகமான சிரமம் எனக்கு ஏற்பட்டது என்று பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஆக அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது எந்த ஒரு நபியுமே ரொம்ப சுமூகமாகவோ ரொம்ப ராகத்தாகவோ எந்த சிரமம் இல்லாமல் எந்த தியாகம் இல்லாமல் எளிதாகவோ எடுத்து சொல்லவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தை அவர்கள் எடுத்து வைத்த போதெல்லாம் கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் எடுத்தவுடனே நபிமார்கள் தங்களுடைய வாளை உருவி கொண்டு சண்டைக்கு செல்லவில்லை ஜிஹாதுக்கு செல்லவில்லை வாளால் இஸ்லாத்தை பரவும் இல்லை அவர்கள் சொன்னதெல்லாம் ஒரே இறைவனாகி அல்லாஹ் வணங்குங்கள் அல்லாவுடைய படை படைப்பை வணங்காதீர்கள் கல்லையோ மல்லையோ மரத்தையோ மற்றவரையோ வணங்காதீர்கள் படைத்த அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் என்பதுதான் எல்லா நபிமார்களுடைய கோஷமாக இருந்தது கூலு லாயிலாக இல்லல்லா துஃப்லிஹோ மக்களே லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதுதான் அபிமார்கள் அந்த மக்களுக்கு முன்னால் வைத்த கோஷம் ஆனால் இது ஒரு பெரிய ஒரு கோஷமோ ஒரு பெரிய எதிர்ப்போ அல்லது ஒரு பாரதூரமான விஷயமோ அல்லது மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயமோ அல்லது இது ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரிய இழப்புகளோ பாரிய இழப்புகளோ ஒன்றும் கிடையாது லாயிலா இல்லல்லா சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற இந்த கோஷம் மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கோஷம் அல்ல இருந்தாலும் இந்த கோஷத்தினால் இந்த முழக்கத்தினால் சஹாபாக்க நபிமார்களுக்கு எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்பட்டன தொல்லைகள் துயரங்கள் ஏற்பட்டன அந்த தொல்லைகள் துறையங்களை எல்லாம் நபிமார்கள் தியாகமாக ஆக்கி அந்த சோதனைகளை எல்லாம் தியாகமாக ஆக்கி தங்களுடைய வாழ்க்கையில் சாதனைகளாக அதனை மாற்றினார்கள் இவற்றையெல்லாம் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகின்றான் இறுதியாக எம்பெருமான ரசுலை கரீம் சல்லாஹ் அலையம் அவர்கள் இறுதி தூதரையும் ரபுல் ஆலமின் எக்கச்சக்கமான கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்படுத்தினான் ஏன் இவர்களுக்கும் அந்த தியாகம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமைக்குரியவர்களே இதன் மூலமாக அல்லா ரபுல் ஆலமின் இந்த மனித குலத்திற்கு சொல்ல விரும்பும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் இந்த மனித குலத்திற்கு அல்லா ரபுல்லான் விடுக்கும் செய்தி என்னவென்றால் மக்களே தியாகம் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது தியாகம் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிட்டாது அல்லாடு தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையே தியாகம் தான் அல்லாடு தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையே அல்லாவுக்காக செய்யக்கூடிய சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பு தியாகம் இதுதான் அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய பேஸ்மெண்ட் என்று ரப்புல் ஆலமி நமக்கு சொல்லித் தருகின்றான் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் எவ்வளவோ தியாகங்கள் செய்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ தியாகங்களை மேற்கொண்டார்கள் இந்த தீனலி சலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக எந்த அளவுக்கு என்றால் காஃபிரிடத்தில் போய் காஃபிரிடத்தில் போய் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களும் அல்லது மற்றவர்கள் தாய்களோ அழைப்பாளர்களோ நீங்கள் ஆமினோ கமா ஆமனாஸ் இந்த சஹாபாக்கள்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் உங்களை மாதிரி மக்கள் தானே உங்களை போன்ற மக்கள் தானே உங்களை போன்று தான் எங்களோடு பழகிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியிலே வசிக்கிறார்கள் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டு ஈமான் கொள்ளவில்லையா அதுபோன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்களேன் என்று அந்த மக்கத்து குறைசிகளிடத்திலே காஃபிகளிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை அந்நுமீனுக்கமா ஆமன சுஃபஹா இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா யாரை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லினால் இதா கீழழகும் ஆமினு கமா ஆமனாஸ் மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் உங்களை மாதிரி மனுஷங்க தானே அவங்க சஹாபாக்களும் சொன்னவனை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா ஒத்துக்கொண்டார்களா இல்லையா விளங்கி கொண்டார்களா இல்லையா அதுபோன்று நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே என்று கேட்டபோது அவர்கள் திருப்பி கேட்டார்கள் அனுமீனுக்கமா கமா ஆமன சுஃபா இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு என்ன பொருள் ஏன் ஈமான் கொண்டவர்களை மடையர்கள் என்று சொன்னார்கள் ஏன் சஹாபாக்களை அவர்கள் மடையர் என்று சொன்னார்கள் முனாஃபிகளும் நயவஞ்சர்களும் காஃபிர்களும் அருமைக்குரியவர்களே அவர்களுடைய பார்வையிலே மடையர்கள் என்று சஹாபாக்களை சொன்னது ஏதோ ஒரு ஏளனத்திற்காகவோ அல்லது ஏதோ கோபத்திலோ அல்லது ஏதோ ஒரு ஆதங்கத்திலோ அல்லது ஒரு எரிச்சலிலோ சொன்ன வார்த்தை அல்ல அவர்கள் விளங்கித்தான் சொன்னார்கள் புரிந்து சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து மடையர்கள் என்று ஏனென்றால் அவர்களுடைய பார்வையிலே சஹாபாக்களுடைய தியாகங்கள் அவர்களுக்கு மடமையாக தெரிந்தது சகாபாக்களுடைய தியாகங்கள் அவர்களுக்கு மடமையாக தெரிந்தது சஹாபாக்கள் மேற்கொண்ட சாக்ரிஃபைஸ்கள் அவர்களுக்கு மடத்தனமாக தெரிந்தது அதனால கோபத்திலே ஆதங்கத்திலே எரிச்சலில் சொல்லவில்லை விளங்கி சொன்னார்கள் ஏனென்றால் அதற்கு அபுபக்க சித்திய கருதி அல்லாஹுத்தலானோ காதியில் குதாத் என்று சொல்லக்கூடிய மதினமா நகர மக்கமா நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தீர்ப்பளிக்கும் அந்தஸ்திலே இருந்தார்கள் தீர்ப்பளிக்கும் அந்தஸ்தில் இருந்தார்கள் நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அந்தஸ்தில் இருந்தார்கள் அவர்களுக்கு பிறகு தீர்ப்பே கிடையாது இறுதி தீர்ப்பு வழங்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸுடைய அந்தஸ்தில் இருந்தார்கள் அவ்வக்க சித்தியக் ரதி அல்லாஹத்திலானோ அப்படிப்பட்ட அந்தஸ்தை மக்கத்து குறைஷிகள் கொடுத்து வைத்திருந்தார்கள் ஆனால் ஈமான் கொண்ட காரணத்திற்காக அந்த அந்தஸ்தையும் இழந்து அந்த பதவியும் இழந்து அவர்கள் செய்து வந்த உன்னதமான ஜவுளி வியாபாரத்தையும் இழந்து அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே இருந்த மிகப்பெரிய மரியாதை கண்ணியத்தையும் அனைத்தையும் இழந்து அந்த மக்காவுடைய காபத்துலா அல்லாஹுக்கு அருகிலே எந்த காவத்துலாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்த அபுபக்க சித்திக் ரதி ரதியல்லாஹுத்தலா அவர்கள் இதற்கு முன்னால் பல பிரச்சனைகளில் அற்புதமான தீர்ப்பு வழங்கினார்களோ அதே காபத்துல்லாவுடைய வாசலிலே பிச்சைக்காரர்களாலும் அல்லது கொடூரமானவர்களாலும் ரவுடிகளாலும் போட்டு உதைக்கப்பட்டார்கள் அபுபக்க சித்திக் ரதி ரதியல்லாஹுத்தலானு அடிக்கப்பட்டார்கள் துவைக்கப்பட்டார்கள் இதற்காக ஈமான் கொண்ட காரணத்திற்காக இதை பார்த்ததால் தான் முனாஃபிக்கள் சொன்னார்கள் அற்புதமான அந்தஸ்து இருந்தது மரியாதை இருந்தது கண்ணியம் இருந்தது அத்தனையும் இழந்துவிட்டு இந்த ஈமான் கொண்ட காரணத்திற்காக அடிக்கப்படுகிறார் துவைக்கப்படுகிறார் கேவலப்படுத்தப்படுகிறார் அசிங்கப்படுத்தப்படுகிறார் இப்படிப்பட்ட மடையரை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா இந்த மடமைத்தனத்தை நாங்களும் ஏற்றுக்கொள்வதா என்று கேட்டார்கள் முனாஃபிக்குகள் இது ஒரு உதாரணம் சொன்னேன் இது போன்று ஏராளமான சகாபக்கள் அத்தனை சகாபாக்களும் தியாகங்கள் மேற்கொண்டார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்கொண்டு ஏற்றுக்கொண்டதற்காக அந்த தியாகங்கள் மேற்கொண்டதினால் தங்களுடைய உலக வாழ்க்கையை அழித்து தங்களுடைய மார் மறுமையை உருவாக்கினார்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்கி தங்களுடைய வறுமையை அமைத்துக் கொண்டார்கள் இதை பார்த்ததுனால தான் முனாஃபிக்கள் மடமைத்தனம் என்று சொன்னார்கள் அப்படி சஹாபாக்கள் செய்த ஏராளமான தியாகங்களில் ஏராளமான தியாகங்களில் ஏராளமான சாக்ரிஃபைஸ்களில் உன்னதமான தியாகமாக அல்லா ரபுல்லாலும் கருதியது எதை தெரியுமா சஹாபாக்கள் தியாகங்களில் எக்கச்சக்கமான தியாகம் செஞ்சாங்க பொண்ணை இழந்தார்கள் பொருளை இழந்தார்கள் செல்வத்தை இழந்தார்கள் குடும்பத்தை இழந்தார்கள் அத்தனை இழந்தார்கள் தங்களுடைய கண்ணியத்தை இழந்தார்கள் இஸ்ஸத்தை இழந்தார்கள் பதவி இழந்தார்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் எல்லா இழப்பையும் விட அல்லா ரபுல் ஆலமின் மிகப்பெரிய கண்ணியமாக மிகப்பெரிய தியாகமாக குறிப்பிடுவது அந்த சஹாபாக்கள் அல்லாவுக்காக ஏற்றுக்கொண்ட ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு தந்த சொந்த ஊரை விட்டு தங்களுடைய சொந்த பகுதியை விட்டு தங்களுடைய சொந்த பூமியை விட்டு துரத்தப்பட்டார்களே அந்த ஹிஜரத்தை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உன்னதமான தியாகமாக அல்லாஹ் சொல்லுகின்றான் குறிப்பிடுகின்றான் ஹிஜரத் என்ற இந்த தியாகத்தை சஹாபாக்கள் தியாகத்தை அல்லாடைய மார்க்கத்திற்காக ஏற்றுக்கொண்ட மார்க்கத்திற்காக தங்களுடைய சொந்த ஊரை விட்டு தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு தங்களுடைய குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு வேறு பகுதிக்கு அகதிகளாக ரெஃப்யூஜிகளாக நிற்கதியாக நிராயுத பாணிகளாக அந்த சஹாபாக்கள் புலம்பெயர்ந்தார்களே இடம்பெயர்ந்தார்களே இந்த ரெஃப்யூஜியத்தை பார்த்து தான் இந்த இந்த ஹிஜரத்தை பார்த்துத்தான் இந்த அகதிகள் நிலையை பார்த்துத்தான் ரப்புல் ஆலமின் சிலாஹித்து தன்னுடைய திருமறையிலே முஹாஜிருடைய அந்தஸ்தை விழாவாரியாக தன்னுடைய திருமறை விளக்குகின்றான் சுமார் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இடங்களிலே குரானிலே சுமார் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இடங்களிலே ரப்புல் ஆலமீன் ஹிஜரத்தை விவரிக்கின்றான் ஹிஜரத்தை பற்றி சொல்கின்றான் ஹிஜரத் செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர்கள் எல்லா இடத்தில் எப்படிப்பட்ட அன் நன்மை இருக்கின்றது ரபுல்லா சொல்லினான் ஒரு சாபிய கூணல் அவ்வளோன மினல் முஹாஜிரின் அவள் அன்சார் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதன் முதலாக முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்று தியாகங்கள் மேற்கொண்டு அல்லாவுக்காக தே ஹிஜ்ரத் செய்தார்களே அந்த மக்களும் ஒல்லதீன் அத்தபாவும் பி ஹசான் அழகான முறையிலே அவர்கள் செய்த போன்ற காரியத்தை யார் பின்பற்றி நடந்தார்களோ அவர்களும் ரதி அல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலே அல்லாவும் திருப்திப்பட்டு கொண்டான் அல்லாவுடைய விஷயத்தில் அவர்களும் திருப்திப்பட்டு கொண்டார்கள் அவர்களும் திருப்திப்பட்டு கொண்டார்கள் லகும் ஜன்னாத்துன் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார் அவர்களுக்கு அன்றாடம் நீரோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான் ஹாலிதீன ஃபீஹா அபதா அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அதில் அவர்கள் நிரந்தரமாக எந்த விதமான இடையூறின்றி இன்னலின்றி தங்கியிருப்பார்கள் தாலிக்கல் ஃபவுசுல் ஆலீம் வெற்றி என்றால் இதுதான் மகத்தான வெற்றி என்று அபுல் ஆலமின் சொல்கின்றான் அன்புக்குரியவர்களே ஏன் இந்த நேரத்தில் ஹிஜரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் சம்பந்தம் இல்லாமல் இங்கே ஹிஜரத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த நேரத்திலே நம்ம பல பேருக்கு விளங்கி இருக்காது ஏனென்றால் நமக்கு அதோடு எந்த தொடர்பும் கிடையாது இன்றைய நாள் முஹர்ரம் ஒன்று இந்த முஹர்ரம் ஒன்று என்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு என்று பிறந்திருக்கின்றது இந்த ஹிஜ்ரி என்பதே சகோதரர்களே சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்தை எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் அவருடைய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து அந்த தியாகத்தை முன்னிலைப்படுத்தி அந்த தியாகத்தை நாம் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூற வேண்டும் அதுபோன்று அல்லாஹ் சொல்கின்றானே ஒல்லதி நத்தபாவும் பி அவர்கள் மேற்கொண்ட தியாகத்தை அழகான முறையில் யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் அழகான முறையிலே நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமியினுடைய ஏற்பாட்டின்படி வருட ஆரம்பத்திற்கு இஸ்லாமிய அடிப்படையில் ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது ஏன் சஹாபாக்கள் செய்த ஹிஜரத்துகளையும் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த ஹிஜரத்தையும் நினைவுபடுத்தும் விதமாக ஞாபகப்படுத்தும் விதமாக ஞாபகப்படுத்தி நாம் என்ன செய்வது புத்தாண்டு பிறந்து விட்டது வருடம் வருடம் பிறந்து கொண்டு தான் இருக்கிறது புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டு பிறக்கின்றது புத்தாண்டு ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு இனத்தின இனத்தினருக்கும் ஒவ்வொரு தேசத்தினருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை சார்ந்தவர்களுக்கும் தனித்தனி புத்தாண்டு இருப்பதை போன்று இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு இஸ்லாமிக் புத்தாண்டு இருக்கத்தான் செய்கின்றது இந்த புத்தாண்டின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன பெற்ற பாடம் என்ன நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் ஆனால் என்ன பெற்றிருக்கின்றோம் ஒரு காலத்தில் பைத்தியகரத்தனமாக கூட்டம் இருந்தது ஜனவரி ஒன்று பிறந்தவுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாடுவது என்ன ஓலம் போடுவது என்ன கூச்சலிடுவது என்ன அலகம்துல்லா இப்பொழுது அதெல்லாம் ஓரளவு குறைந்து விட்டது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய நிலை மாறி அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தினால் ஏற்பட்ட விளைவு இந்த அலமதுல்லா முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இளைஞர்களுக்கு மத்தியிலே அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டு அவேர்னஸ் ஏற்பட்டு இப்பொழுது குறைந்து கொண்டு வருகிறது இப்பொழுது நாம் இன்னொன்றை ஆரம்பித்திருக்கிறோம் என்னவென்றால் சரி ஜனவரி ஒன்றுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது happy birthday happy new year சொல்வது அது யூதர்களுடைய கலாச்சாரம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் ஆகவே அதை விட்டுருவோம் இனிமே ஹிஜ்ரி புத்தாண்டு சொல்லலாம் ஹிஜ்ரி புத்தாண்டு முஹர்ரம் ஏதாவது புத்தாண்டு சொல்லணுமா இல்லையா வாழ்த்து சொல்லணுமா இல்லையா அதனால் ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஜ்ரி பிறந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்கிறது என்ன எஸ்எம்எஸ் அனுப்புவது என்ன சகோதரர்களே இப்படி நசாராக்களுடைய இதுவும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதே நசாராக்கள் கலாச்சாரம் தான் அது நீங்கள் ஆங்கில புத்தாண்டுக்கு சொன்னாலும் ஒன்று தான் ஹிஜ்ரி புத்தாண்டுக்கு சொன்னாலும் தான் எந்த புத்தாண்டுக்குமே வாழ்த்து சொல்லும்படி எம்பெருமானா சல்லல்லா கட்டுத்தரவில்லை வாழ்த்து சொல்லும்போது கட்டுத்தலைவிலே ரசூல்லாய் சல்லா வாழ்த்து வாழ்த்தென்றால் என்ன இந்த புத்தாண்டில் நல்லாயிரு சந்தோஷமாயிரு மகிழ்ச்சியாயிரு வாழ்த்துவது ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு மூமின் சிந்திப்பதாக இருந்தால் புத்தாண்டு பிறக்கும் பொழுது அவன் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அல்ல மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் அல்ல தன்னுடைய வாழ்நாளை எண்ணி அவன் வருத்தப்பட வேண்டிய தருணம் இது ஒரு மூமின் ஈமானுடைய அடிப்படையில் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் வாழ்நாளுடைய குறைவை எண்ணி வருத்தப்பட வேண்டும் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஓராண்டு முடிந்து விட்டது இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ தெரியவில்லை இருந்த ஆண்டிலே ஓராண்டு இழந்து விட்டேனே நான் இருக்கும் ஆண்டுகளில் என்னுடைய அமல்களை எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் ஓராண்டு நான் இழந்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி நான் இழந்து விட்டேன் என்றுதான் ஒரு மூமி நினைக்க வேண்டுமே தவிர என்றுதான் ஒரு மூமி நினைக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இந்த புத்தாண்டு ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நாள் போலவும் சந்தோஷமான நாள் போலவும் இது எல்லோரும் கொண்டாட வேண்டிய நாள் போன்றும் என்று இதை நான் மகிழ்ச்சியாகவோ சந்தோஷமாக கொண்டாடுவது என்பது இது இஸ்லாமிய முறையும் அல்ல அல்லாஹ் ரசூல் சல்லா கட்டுத்தந்த வழிமுறையும் அல்ல ஆகவே புத்தாண்டு எம்பெருமானா செல்லல்லா ஆலோசனார்கள் ஒவ்வொரு ஆண்டு வரும்பொழுதும் ஒவ்வொரு நாள் கழியும் பொழுதும் ஒரு மூமிற்கு எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு ரதி அல்லாஹத்தன் அறிவிக்கின்றார்கள் இருத்தகலத்தி துன்யா முதுபிரா ஒரு தகலத்தில் ஆஹிரத்து முகபிலா ஃபலி குள்ளி வாஹிதி மின்ஹுமல் பனோன் ஃபக்கூனு அப்னா அத் அப்னா அல் ஆஹிரா வலா தக்கூனு அப்னா துன்யா அதற்கு அலி ரதி அல்லாஹத்தன் சொல்கிறார்கள் இருத்த ஹலத்தி துன்யா முதுபிரா இந்த உலகமானது தன்னுடைய முதுகை காட்டி நிலையில் உங்களை விட்டு சென்று விட்டது ஒவ்வொரு நாள் கழியும் பொழுதும் ஒவ்வொரு ஆண்டு கழியும் பொழுதும் ஒரு மூமின் எப்படி நினைக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை தன்னுடைய முதுகை காட்டிவிட்டு சென்று விட்டது பழைய ஆண்டு முடிந்து புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது ஒரு மூமியினுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கு அழிதல் எல்லாத்தர் குறிப்பிடுகிறார்கள் காலத்தை துனியா முதுபிரா உங்களுடைய உலக வாழ்க்கை புறமுதுகு காட்டினலில் உங்களுக்கு சென்று விட்டது ஒரு தகாலத்தில் ஆகிரத்து முகபிலா உங்களுடைய ஆகிரத்து வாழ்க்கை உங்களை முன்னோக்கி நிலையில் வந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் கழியும் பொழுதும் ஒரு வருடம் கழியும் பொழுதும் ஒரு வாரம் கழியும் பொழுதும் ஒரு மூமின் இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஓராண்டு கழிந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையில் துனியா ஓராண்டு முடிந்து விட்டது என்னுடைய ஆகரத்து ஓராண்டு என்னை நோக்கி முன்னோக்கி வந்து விட்டது பலிக்குள்ளி வாஹிதி மின்ஹுமல் பனூன் மனிதர்களே அதை தலைவர் சொல்கிறார்கள் மனிதர்களே பலி குள்ளி வாஹிதி மின்ஹுமல் பனோன் புறமுதுகு காட்டி காட்டி செல்லும் இந்த உலகத்திற்கும் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த ஆகரத்திற்கும் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஃபக்கூனு அபுனா அல் ஆஹரா நீங்கள் ஆகரத்துடைய பிள்ளைகளாக மாறுங்கள் ஒலா தக்கூனு அபுனா துனியா உங்களை விட்டு புறமுதுகு காட்டி செல்லும் இந்த துனியாவின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் நீங்கள் துன்யாவாதிகளாக மாறிவிடாதீர்கள் ஆகரத்வாதிகளாக மாறுங்கள் ஏனென்றால் ஆகரத்தான் உங்களின் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அதற்கு அழிரதி அல்லாத்தான் சொன்னதை போன்று ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் பொழுதும் இப்படித்தான் நினைக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் ஓராண்டு கழிந்து விட்டது ஓராண்டு சென்று விட்டது ஆகரத்தின் ஓராண்டு என்னை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது என்று இப்படி நினைக்கும் பொழுது ஒரு மூமின் சந்தோஷப்பட முடியுமா மகிழ்ச்சி அடைய முடியுமா வாழ்த்துக்களை பரிமாற முடியுமா பிறகு என்ன வாழ்த்து வேண்டுகிறது புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிறகு என்ன வெட்டி விஷயம் தேவைப்படுகிறது புத்தாண்டு விஷயத்தில் ஆகவே அருமக்கிரியவர்களே இந்த புத்தாண்டை பொறுத்தவர்கள் மூமின் இப்படித்தான் நினைக்க வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாமிய புத்தாண்டை பொறுத்தவரையிலே மற்ற எந்த புத்தாண்டுக்கும் இது போன்ற ஒரு கலாச்சாரமோ இது போன்ற ஒரு வரலாற்று பின்னணியோ இது போன்ற ஒரு சரித்திரமோ இருந்ததாக எந்த ஆதாரம் பார்க்க முடியாது உலகத்தில் எத்தனையோ புத்தாண்டுகள் வருகின்றன எத்தனையோ கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் புத்தாண்டுகள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டினருக்கு புத்தாண்டு இருக்கிறது ஆனால் எந்த புத்தாண்டு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சரித்திர பின்னணி கிடையாது இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான ஆதாரம் கிடையாது அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தின் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டுக்கு இருப்பதை போன்ற ஒரு சரித்திர பின்னணி என்ன பின்னணி அதற்கு உமர் ரதி அல்லாஹத்தின் ஆட்சி காலத்திலே அபு முசல் அஷாரி ரதி அல்லாஹத்துலான் அவர்கள் ஒரு மாநிலத்தின் கவர்னராக இருக்கும் பொழுது அவர்கள் உமர் ரதி அல்லாஹத்தின் கடிதம் எழுதுகின்றார்கள் உங்களிடத்தில் வர தொடர்ந்து எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி எங்களுக்கு ஹிதாயத்துகள் பண்ணி எங்களுடைய ரெகுலேட் பண்ணி எங்களுக்கு நிறைய கடிதங்கள் வருகின்றன ஆனால் அந்த கடிதங்கள் சில சமயங்களில் ஏறும்பொழுது வரிசையாக வருவதில்லை ஒன்று முன்னாக வருகிறது ஒன்று பின்பாக வருகிறது அப்படி வரும்பொழுது எந்த கடிதம் நீங்கள் எழுதிய முதல் கடிதம் எந்த கடிதம் நீங்கள் எழுத பின்னாடி எழுதிய கடிதம் எங்களுக்கு தெரியவில்லை எது முன்னால் எழுதின கடிதம் எது பின்னால் எழுதின கடிதம் தெரியல அதனால் நீங்கள் எழுதக்கூடிய கடிதத்தில் ஒரு தேதியை போட்டு குறிப்பிட்டு எழுதினால் அது எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் இது முன்னாடி வந்த கடிதம் இது பின்னாடி வந்த கடிதம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் அப்படி தேதியை குறிப்பிட வேண்டும் என்றால் இஸ்லாத்திற்கு என்று ஒரு கேலண்டர் வேண்டும் என்று அபு முசல் அஷரி ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் தான் முதன் முதலாக என்றால் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் இருக்கும்பொழுது கூட இஸ்லாமிய கேலண்டர் முறை கிடையாது இஸ்லாமிய கேலண்டர் முறை ஹிஜ்ரி கேலண்டர் முறை கிடையாது அதற்கு அபு முசல் அஷாரி ரதி அல்லாஹத்தன் அவர்கள் தான் முதன் முதலாக இந்த பிரச்சனை இந்த இஷ்யூவை எடுத்து அதற்கு உமர் ரதி அல்லாஹத்தனுடைய கவனத்தில் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுதுதான் உமர் ரதி அல்லாத்தன் அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள் ஆமாம் இனி வருங்காலத்திற்கு இஸ்லாத்திற்கு ஒன்று கேலண்டர் தேவை ஒரு ஹிஜ்ரி கேலண்டர் தேவை என்று தீர்மானித்து சஹாபாக்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார்கள் பனிரெண்டு மாதங்கள் என்பது அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் அந்த பனிரெண்டு மாதங்களும் பெருமானா சல்லல்லா காலத்திலிருந்தே இருக்கிறது இதில் எது முதல் மாதம் எது கடைசி மாதம் எது வரிசை கிரமம் இதை தீர்மானித்தால்தான் கேலண்டர் உருவாக்க முடியும் ஆகவே எதை எந்த மாதத்தை முதலில் வைப்பது எந்த மாதத்தை கடைசியாக வைப்பது என்று ஆலோசனை செய்யும் பொழுது சில சகாபாக்கள் ரமலான் மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்று அதான் உன்னதமான மாதம் இபாத்து நிறைந்த மாதம் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திற்கே அல்லாவுடைய அருள் இறங்கிய மாதம் எம்பெருமான ரசுலை கரீம் சல்லல்லா அலிஸ்லம் பிறந்த மாதம் அந்த ரபியுல் மாதத்தை முதல் ஆண்டாக முதல் மாதமாக வைக்கலாம் சிலமே இப்படி ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லும் பொழுது எல்லோருடைய கருத்தையும் கேட்டுவிட்டு அதற்கு துமரதி அல்லாத்து தீர்மானித்தார்கள் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எம்பெருமானா சல்லல்லா இந்த உலகத்திற்கு பிறந்தது மிகப்பெரிய அருட்கொடை தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது அதே மாதிரி அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ரமலான் மாதம் மகத்துவம் புரிந்த மாதம் அல்லாவுடைய அருள் இறங்கும் மாதம் அதில் இந்த மாற்று கருத்து கிடையாது துல்ஹஜ் மாதம் உலக முஸ்லீம்கள் எல்லோரும் கூடக்கூடிய மாதம் அதில் இந்த மாற்று கருத்து கிடையாது ஆனால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எல்லாமே தியாகத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் வைத்திருப்பார் இருப்பதால் இந்த ஆண்டுக்கும் இந்த இந்த கேலண்டருக்கும் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக தீர்மானித்து இந்த வருடத்திற்கு ஹிஜ்ரி வருடம் என்று பெயர் வைக்கப்படுகிறது இதனால் சஹாபாக்கள் மேற்கொண்ட இந்த ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்தும் விதமாக என்று அதற்கு உமரதி அல்லாத்தின் காலத்தில் தான் ஹிஜ்ரி கேலண்டர் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு ஹிஜ்ரி வருடம் என்று பெயர் வைக்கப்பட்டது அருமைக்குரியவர்களே அந்த ஹிஜ்ரி எதனால் வைக்கப்பட்டது எதனால் தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் தியாகம் தான் அடிப்படை எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு பலனும் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் மனிதன் பெறுவதாக இருந்தாலும் அவன் ஒரு தியாகம் இல்லாமல் சிரமம் மேற்கொள்ளாமல் பெற முடியாது என்பதை இந்த உலகத்திற்கு தீனல் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அறிவுறுத்துகின்றது அதே போன்று அதற்கு ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் தங்களுடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்திலே அவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் அவர்கள் மேற்கொண்ட கஷ்டங்கள் உயிருக்கே ஆபத்தான நிலையில் இதுவரையில் தொந்தரவு கொடுத்த காஃபிர்கள் இதுவரை உணவில் சமைத்த உணவிலே நஜிசை அள்ளி போட்ட காஃபிர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தோளின் மீது ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி வைத்த காஃபிர்கள் இதுவரை எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்த காஃபிர்கள் இதுவரை அடித்த காஃபிர்கள் உதைத்த காஃபிர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த காஃபிர்கள் இப்பொழுது பெருமானாருடைய உயிரையே மாய்த்து விட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுதுதான் அல்லா ரபுல் ஆலமின் தன்னுடைய ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான் நபியே நீங்கள் இதற்கு பிறகு இந்த ஊரில் இருக்க வேண்டாம் உங்களுக்கு பாதுகாப்பான ஊரை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் அந்த ஊருக்கு நீங்கள் ஹிஜரத் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லா ரபுல்லான் உத்தரவிடுகின்றான் அந்த ஹிஜரத்தை பார்க்கும் பொழுதே பெருமானா சல்லா அலிஸ்லம் மேற்கொண்ட ஹிஜரத்திலே சகோதரர்களே நமக்கு எண்ணிலடங்காத படிப்பினைகள் அதிலே எண்ணிலடங்காத பாடங்கள் எண்ணிலடங்காத பாடங்கள் ஏனென்றால் அல்லாஹ் இயற்கையாகவே எப்படி படைத்திருக்கிறார் என்றால் மொஹர்ர மாதம் ஹிஜ்ரத்துடைய நினைவு மாதமாக தியாகத்தின் நினைவு மாதமாக இருப்பது கடைசி மாதமான துல்ஹஜ் மாதம் அதற்கு இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய தியாகம் துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் அலி சலாத்துடைய தியாகம் முஹர்ர மாதம் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்துடைய தியாகம் இரண்டுமே ஆரம்பமும் தியாகம் இறுதியும் தியாகம் என்ற அடிப்படையில் தான் ஹிஜ்ரி ஆண்டையே அல்லா ரபுல் ஆலமீன் தியாகத்தை அடிப்படையாக தியாகத்தை குறிக்கோளாக வைத்து இந்த ஹிஜ்ரி அமைப்பை ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அமைத்து கொடுத்தான் பெருமானா சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் சேர்க்கிற அந்த தியாகம் நம்ம அறிந்த விஷயம்தான் ரசூலுல்லாடைய வாழ்க்கை வரலாறு கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் தியாகங்கள் மேற்கொண்டது என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் எப்படி எப்படி மேற்கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே அந்த தியாகத்தின் வரலாறு நாம் சுருக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஹிஜரத்து புறப்படுவதற்கு முன்பாக முழுக்க முழுக்க அல்லாவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்தார்கள் அல்லா மீது மட்டுமே நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் தாங்கள் செய்ய வேண்டிய ஏற்பாட்டையும் அழகாக செய்தார்கள் அழகாக திட்டமிட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் அறிவுபூர்வமாக திட்டமிட வேண்டும் அதற்கு மேல் அல்லாமி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹிஜரத் உலகத்திற்கு ஒரு மிக அற்புதமான படி படிப்பினை அற்புதமான பாடம் அழகாக திட்டமிட்டார்கள் காஃபிர்கள் பெருமானா சல்லல்லா அலிசன் தங்கியிருந்த வீட்டை சுற்றி பத்தொன்பது கோத்திரத்தை சார்ந்த பத்தொன்பது இளைஞர்கள் ரவுடிகள் அபுஜகளுடைய தலைமையில் ஒன்று கூடி விட்டார்கள் பெருமானா சல்லல்லா அலிசம் அதிகாலை எழுந்துட்டு தஹஜி தொலைக்கா ஹரமுக்கு வருவார்கள் காபத்துலாவுக்கு வருவார்கள் அப்பொழுது இருட்டு நேரத்தில் பத்தொன்பது பேர் சூழ்ந்து நின்று கொண்டு விட்டால் யார் கொன்றார் என்று தெரியாது ஆக ஏதோ ஒரு கும்பல் கொன்று விட்டது சொல்வார்கள் அப்படி கொலை செய்து விடலாம் என்று பயங்கர ஆயுதங்களுடன் பெருமானாருடைய வீட்டை சுற்றி நிற்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாமே நம்பிக்கை வைத்த நிலையில் அதற்கு அபுபக்கர் சித்திய கரதியில் சொன்னார்கள் அபுபக்கரே நாம் ஒரு ஊருக்கு அதற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்காக ஒட்டகங்களை தயார் செய்யுங்கள் என்று மட்டும் சொன்னார்கள் எப்பொழுது மேற்கொள்ள போகிறோம் எங்கே பயணம் மேற்கொள்ள போகிறோம் இந்த விவரங்களை சொல்லவில்லை அதற்கு பிறகு அலிரதிலான் சொன்னார்கள் அழியே இன்றைய இரவு நான் வீட்டை விட்டு புறப்பட போகிறேன் நான் வழமையாக படுக்கக்கூடிய படுக்கையிலே நான் வழமையாக போர்த்தக்கூடிய போர்வையை பொருத்தி கொண்டு நீங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய படுக்கையிலே அலிரதி அல்லாஹத்தனை படுக்க வைத்து தன்னுடைய போர்வையை போர்த்த வைத்தார்கள் அதற்கு பிறகு மக்கத்து குறைசிகள் எந்த குறைசிகள் இன்றைக்கு பெருமானா சல்லல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக கொள்வதற்காக திட்டமிட்டு வீட்டை சுற்றி சூழ்ந்து நின்றார்களோ அதே குறைசிகளுடைய சொந்த பணம் அவருடைய அமானித சொத்துக்கள் அமானித பொருட்கள் இன்று வரை இத்தருணம் வரை கண்மணி நாயம் செல்லல்லா அலத்திரை பாதுகாப்பில் இருந்தது பொருளை பாதுகாப்புக்காக ரசூல்லாவிடத்தை கொடுத்துவிட்டு அந்த ரசூல்லாவை கொள்வதற்காக வெளியே காத்து நின்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அந்த பொருட்களை எல்லாம் அதற்கு அலியிடத்தில் ஒப்படைத்தார்கள் அலியே இன்ன பொருளை இவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் இன்ன பொருளை இவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் இன்ன பொருளை இவருக்குரியது இந்த பொருள் இன்னாருக்குரியது என்று எல்லா அமானித பொருளுக்குரிய அந்த பட்டியலை அலி ரதி அல்லாஹத்தினிடத்தில் ஒப்படைத்து விட்டு பெருமானா சல்லல்லாத பெண்களிடத்தில் சொன்னார்கள் பெண்களே நீங்கள் இரவு முழுவதும் விளக்கை அணைக்காதீர்கள் விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு விடிய விடிய பேசிக்கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் எதிரிகள் பெண்கள் பகுதிக்கு அத்துமீறி நுழைய மாட்டார்கள் ஆகவே நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் என்று இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் பெருமானா சல்லல்லா பிரச்சாரம் செய்தார்கள் இவ்வளவு ஏற்பாட்டையும் செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் வெளியிலே காஃபிர்கள் சுற்றி நிற்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து கொள்வதற்கு அப்பொழுது பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் ஒரு பொடி மண்ணை எடுத்து கையில் ஒரு பிடி மண்ணை எடுத்து சூரத் யாசினுடைய முதல் ஆரம்ப வசனங்களை பெருமானா சல்லா ஓதி தூக்கி எறிந்தார்கள் ஒஜ அல்நாமின் பைனி ஐதியும் சத்தன் ஒமின் ஹல்ஃபியும் சத்தன் ஃபஹஷைனாகும் ஃபஹும்லா இபுசிரோன் அவர்கள் பார்க்க முடியாதவாறு அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பின்பாகவும் அவர்கள் தடையை ஏற்படுத்தி அவர்கள் இருளிலே மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாவுடைய வசனத்தை ஓதிய வண்ணம் அந்த ஒருபடி மண்ணை எடுத்து வீசினார்கள் அந்த மண் அங்கிருந்த அத்தனை காஃபிருடைய கண்களையும் பட்டு கண்ணை கரித்தது அதற்குள் அல்லா ரபுல்லாலின் பெருமானா ஹாசிம் அங்கிருந்து தப்பிக்க வைத்து விட்டான் அல்லாஹ் நாடினால் ரசூல்லா விரும்பியிருந்தால் ரெண்டரைக்கா தொழுது யாழ்லா நான் புறப்பட போகிறேன் நீ எனக்கு பாதுகாப்பியா அல்லா என்று புறப்பட்டு வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை பெருமானாருக்கு இருந்தது அவர்கள் அப்படி ஒரு கால் கேட்டிருந்தால் அல்லா ரபுல்லா நிச்சயமாக அந்த துவாவை ஏற்காமல் இருந்திருக்க மாட்டான் இருந்தாலும் அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு செய்தார்கள் ஏன் கியாமத்தினால் வரை வரக்கூடிய இந்த உம்மத்தினருக்கு ஒரு படிப்பினர் இருக்க வேண்டும் பாடம் இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆட்டினாலும் அறிவுபூர்வமாக செயல்படுங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அறிவுபூர்வமாக யோசியுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக திட்டமிடுங்கள் ஆனால் உங்களுடைய திட்டமிட்டின் மீதோ உங்களுடைய பிளானிங் மீதோ உங்களுடைய ஸ்கீம் மீதோ நம்பிக்கை வைக்காதீர்கள் நம்பிக்கை அல்லா மீது வையுங்கள் திட்டமிடுங்கள் பிளான் பண்ணுங்கள் நம்பிக்கையை பிளான் மீது வைக்காமல் அல்லா மீது வையுங்கள் என்ன ஏற்பாடு செய்யணும் ஏற்பாடு செய்யுங்கள் நம்பிக்கை ஏற்பாடு மீது வைக்காமல் அல்லா மீது வையுங்கள் இதுதான் பெருமானா சல்லல்லா இந்த உலகத்திற்கு இந்த உம்மத்திற்கு சொல்லித்தரக்கூடிய அற்புதமான பாடம் காபிர்கள் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் முஷிக்குகள் தங்களுடைய ஏற்பாட்டின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் தங்களுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள் தங்களுடைய பிளானிங் மீது நம்பிக்கை வைப்பார்கள் ஆனால் பூமிகளை பொறுத்தவர்களே பிளானிங் பண்ணுவார்கள் திட்டமிடுவார்கள் ஏற்பாடு செய்வார்கள் நம்பிக்கை அல்லா மீது வைப்பார்கள் அதுதான் பெருமானா சல்லல்லா செய்தார்கள் அதற்கு பிறகு சவுர் கோகைக்கு சென்ற பிறகு கூட சவுர் கோகைக்கு அவ்வப்பக்க சித்திய ரதிலாம் அழைத்து கொண்டு பதுங்குவதற்காக சவுர் கோகைக்கு செல்கிறார்கள் அப்பொழுதும் பெருமானா சல்லல்லா சில ஏற்பாடு செய்தார்கள் எப்படி பெருமா அவ்வப்பக்க சித்திய ரதிலானுடைய மூத்த மகனை அழைத்து நீ நாங்கள் எங்களுடைய ஒட்டகம் ஏறி சவுர் கோகைக்கு செல்லப் போகிறது எங்களை விட்டுவிட்டு ஒட்டகம் திரும்ப வந்துவிட வேண்டும் எங்களை குகையில விட்டுவிட்டு ஒட்டகம் திரும்ப வந்துவிட வேண்டும் இந்த ஒட்டகம் சென்ற பாதையும் வந்த பாதையும் கால் தடை கால் தடத்தை வைத்து குறைச்சிகள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அவுபக்கரதியிலான மகனிடத்தில் பொறுப்பு சொன்னார்கள் நீ நான் செல்லக்கூடிய பாதையிலே ஆடுகளை மேய்த்து கொண்டே வர வேண்டும் ஏனென்றால் அந்த ஒட்டகத்தினுடைய தடத்தை ஆட்டு மந்தையின் தடம் அழித்து விட வேண்டும் திருமணம் செய்த ஏற்பாடு பெருமான செல்லம் செய்த ஏற்பாடு அதற்கு பிறகு அவுபக்க சித்திக் ரதிலானுடைய மகள் அஸ்மா ரதிலான்ட்டு ஒப்படைத்தார்கள் உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால் எங்களுக்கு நாங்கள் மூன்று நாட்களும் நான்கு நாட்களும் தங்க போகிறோம் தங்கும் காலம் வரை எங்களுக்கு வேண்டிய உணவை ஏற்பாடு செய்தது உன்னுடைய பொறுப்பு எல்லா ஏற்பாட்டையும் பெருமானாசல் உன்னதமாக செய்தார்கள் ஆனால் நம்பிக்கையை மட்டும் அல்லாஹ் மீது வைத்தார்கள் எல்லா பிளானிங் பக்கவா செய்தார்கள் நம்பிக்கையை மட்டும் அல்லா மீது வைத்தார்கள் அதனால் தான் இவ்வளவு ஏற்பாடு செய்த பிறகும் இவ்வளவு பத்திரமாக இவ்வளவு கச்சிதமாக இவ்வளவு அற்புதமாக திட்டமிட்டு அந்த சவுர் குகைக்கு சென்ற பிறகு அருமை சகோதரர்களே அங்கே சவுர் குகை பற்றி நீங்கள் மக்காவுக்கு சென்றவர்கள் பார்த்திருக்கலாம் அது ஏதோ ஒரு குகை அல்ல ஒரு வனாந்திர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குகை அல்ல இப்பொழுது இவ்வளவு மலைகள் இடிக்கப்பட்டு இவ்வளவு லட்சக்கணக்கான கட்டடங்கள் கட்டப்பட்ட பிறகு இப்பொழுதும் அந்த பகுதியில் போய் பார்ப்பீர்கள்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைகள் லட்சக்கணக்கான மலைகள் சுற்றி இந்த காலத்தில் இப்பொழுது சொல்கிறேன் நான் லட்சக்கணக்கான மலைகள் அந்த மலைகளில் ஏதோ ஒரு மலையில ஏதோ ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குகை அந்த குகையை பெருமானா சல்லல்லாத்திலும் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய ஆச்சரியம் என்றால் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த குகையை குறைஷிகள் கண்டுபிடித்தது அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் அதோட மிகப்பெரிய ஆச்சரியம் கண்டுபிடித்து விட்டார்கள் பெருமானா சல்லல்லா அலையம் அவர்கள் அந்த குகைக்கு சென்று உள்ளே தங்குகிறார்கள் அவ்வக்கு சித்திக் ரதிலான தங்களுடைய கைகளாலேயே அந்த குகைகளை சுத்தம் செய்துவிட்டு பெருமானாரம் அவரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறார்கள் குறைசிகள் தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள் மலை பேசிக்கொண்டே ஏறி வருகின்றார்கள் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைகள் இருக்கின்றன அத்தனை மலைகளிலும் இந்த மலையை பெருமானா சல்லதாஜும் இவ்வளவு ஏற்பாடு செய்தோம் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்தோம் இவ்வளவு தற்காப்பு ஏற்பாடு செய்தோம் குறைசிகள் கண்டுபிடித்து வந்து சேர்ந்து விட்டார்கள் இவ்வளவு ஏற்பாடு செஞ்ச பிறகு வந்துட்டாங்களே பாவிங்க என்று இந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் தான் எல்லா ஏற்பாடும் செய்த பிறகும் தன்னுடைய ஏற்பாடுகள் தோல்வி அடையும் நேரத்திலே அது தோல்வி அடையுமோ என்று அஞ்சக்கூடிய நேரத்திலே ஒரு மூமின் தன்னுடைய தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இழந்துவிடக்கூடாது தன்னுடைய இறை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது இவ்வளவு ஏற்பாடுகள் செய்த பிறகும் எவ்வளவோ முயற்சிகள் செய்த பிறகும் அதற்கு பிறகு தன்னுடைய முயற்சி தோல்வியடையும் என்ற அச்சம் வருமேனால் அவன் தன்னம்பிக்கையை இழந்து இறை நம்பிக்கையை இழந்து அங்காலாய்த்து வாயில் வந்தவரெல்லாம் புலம்பக்கூடாது துடிக்கக்கூடாது வேதனைப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது டிப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்கு கண்மணி நாயம் சல்லல்லாசம் ஒரு அற்புதமான முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள் அதை தௌபக சித்திய கருதிலான்னு சொல்கிறார்கள் யார சொல்லா இன்னகும் கது ஜாவு யார சொல்லா வந்துட்டாங்க பாவிகள் நம்ம இவ்வளோ தற்காப்பாக வந்து இவ்வளோ யாருக்கு தெரியாமல் வந்து உட்காந்தோம் லட்சக்கணக்கான மலைகளிலும் இந்த மலையை தேர்ந்தெடுத்து அதிலும் இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய இந்த குகையை தேடி யார சொல்லலாம் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அதற்கு தவ்வக்க சித்திய எனக்கு ஆறுதல் சொல்லும் விதத்தில் சொன்னார்கள் லா தஹசன் இன்னல்லாக மானா நாம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம் நம்முடைய தற்காப்புக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம தாக்கப்படாமல் இருப்பதற்காக எல்லா ஏற்பாடு செய்து விட்டோம் இதற்கு மேல் இதை நம்மை பாதுகாக்க வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு ஆகவே லா தஹசன் இன்னல்லாக மானா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அன்புக்குரியவர்களே கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை இது ரசூலுதாவுடைய வார்த்தை அவர்களுடைய சொந்த வார்த்தை லா தஹசன் இன்னல்லாக மானா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் பெருமானாருடைய இந்த வார்த்தை எப்படிப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக எப்படிப்பட்ட அல்லாஹ் மீது அழுத்தமான அந்த பாரத்தின் காரணமாக அல்லாஹ் மீது தவக்கலின் காரணமாக வெளிவந்த வார்த்தை என்றால் இந்த வார்த்தை அல்லாவுக்கு மிக மிக பிடித்து போய் தன்னுடைய திருமறையிலே சுர தௌபாவிலே அல்லாஹ் சேர்த்து விட்டான் இதுகுமா ஃபில்ஹாரி இது யக்கூலி சாஹிபி அவர்கள் இரண்டு பேரும் குகையில இருந்த பொழுது அவர் தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னாரே லா தஹசன் இன்னல்லாஹ மானா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னாரே அதை ஞாபகப்படுத்துங்கள் பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்ன வார்த்தையை அல்லா ரபுல் ஆலமீன் ஏன்னா அது ரசூல்லாவுடைய வார்த்தையாக இருந்திருந்தால் ஒரு கால் அது ஹதீஸாக இருந்து அந்த ஹதீஸ் இந்த உம்மத்திற்கு அறிவிப்பாளர் தொடர்களால் ஏற்பட்ட பலகீனத்தினாலோ மற்ற பல காரணங்களாலோ இந்த உம்மத்துக்கு கிடைக்காமல் போய் அல்ல பலகீனமான ஹதீஸாக கிடைத்து இந்த உம்மத்துக்கு அந்த வார்த்தை தெரியாமல் போய்விடுமோ என்பதனால் அல்லா ரபுல் ஆலமீன் அழுத்தம் திருத்தமாக ஆதாரப்பூர்வமாக கியாமத்தினால் வரை வரக்கூடிய மக்கள் இந்த சம்பவங்களையும் ரசூலுல்லாவுடைய இந்த வார்த்தையையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சேர்த்து விட்டான் அந்த வார்த்தையை லா தஹசன் இன்னல்லாஹ மானா கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தன்னம்பிக்கை இழக்க மாட்டான் அங்காளைக்க மாட்டான் வேதனைப்பட மாட்டான் அல்லாவின் நம்பிக்கை கொண்டு பரிபூர்ணமாக பரிசுத்தமாக நிம்மதியாக இருப்பான் அலா விதிக்கிறில்லாஹி தத்மையினல் குலூப் அல்லாவை நினைவுபடுத்துவதன் மூலமாக உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன அல்லாஹ் சொல்கிறானே இது போன்ற நினைவுபடுத்தல் தான் கஷ்டமான நேரத்தில் இந்த நாள் நேரத்தில் அல்லாவை தவிர உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்ற நேரத்தில் யா யாழ்லா உன்னை என்று எனக்கு உதவி இல்லை என்று நிம்மதியாக உட்கார்ந்து இருப்பானே இந்த நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் அல்லாவை நினைவு கூர்ந்து அல்லாமை தவக்குள் அவனுக்கு கிடைக்கும் ரபுல் ஆலமீன் இப்படிப்பட்ட தவக்குலையும் இப்படிப்பட்ட நம்பிக்கையும் தான் குரானிலே பல்வேறு இடங்களும் ஊட்டுகின்றான் அம்மன் யுஜீபுல் முல்தரை இதா தாஹூ கஷ்டமான நேரத்தில் இன்னலான நேரத்திலே பிரச்சனைக்குரிய நேரத்தில் வேறு வழியே இல்லை என்று இந்த உலகமே கைவிட்ட நேரத்திலே ஒருவன் தனியாக நின்று அங்கலாய்க்கும் பொழுது வேதனைப்படும் பொழுது அவஸ்தைப்படும் பொழுது அம்மையு ஜீபுல் முல்தர்ற அவனுக்கு பதிலளிப்பவர் யார் இலாகும் அல்லா வைத்தவர் தவிர வேறு இறைவன் உண்டா வேறு ரட்சகன் உண்டா அல்லாஹ் குரானில் கேட்கின்றான் ஆக அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட தவக்குலை இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை இறைநம்பிக்கை இரண்டையும் ஒரு மூமின் வலுவான முறையிலே உறுதியான முறையிலே பற்றி பிடித்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லா ரபுல்லா அலமின் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான் இப்படி கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்ல இவ்வளோ தியாகம் இவ்வளோ கஷ்டம் இந்த நம்பிக்கை இவ்வளவு ஆன பிறகு முடிவு என்னாச்சு முடிவு என்னாச்சு எதிரில் வந்து விட்டார்கள் பெருமானரை பிடித்தார்களா அல்லா ரபுல்லாலும் இதற்கு மேல் இதுவரை செய்த ஏற்பாடெல்லாம் ரசூல்லாவுடையது இதுவரை செய்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரசூல்லாவுடையது அல்லாட தூதருடையது இதற்கு மேல் அல்லாஹ் செய்தான் பாருங்கள் இதுதான் அவனுடைய ஏற்பாடு ஒரு சிலந்தி வலையை கொண்டு வந்தான் ஒரு நூல் கட்ட வைத்தான் சிலந்தி வலை கட்ட வைத்தான் ஒரு புறாவை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த கால் வைக்கும் இடத்திலே முட்டையிட வைத்தான் இது அனைத்தும் அல்லாவுடைய ஏற்பாடு எதிரிகள் வந்தார்கள் கீழே பார்க்கிறார்கள் சிலந்தி வலை பின்னிருக்கிறது புறா முட்டை இருக்கிறது நிச்சயமாக இங்கு யாரும் மனிதர்கள் வந்திருக்க வாய்ப்பில்லை மனிதர்கள் வந்திருந்தால் சிலந்தி வலை அறுபட்டிருக்கும் புறா முட்டையின் மீது கால் வைக்கும் பொழுது புறா முட்டை உடைந்திருக்கும் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று அல்லாஹ் திரும்பி போக வைத்தான் அன்புக்குரியவர்களே அல்லாவின் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் சாற்ற வேண்டிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை அனைத்தையும் செய்துவிட்டு முழுமையான நம்பிக்கை அல்லாவின் மீது வைக்கும் பொழுது அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் கைவிட மாட்டான் என்பது இந்த ஹிஜரத்தில் நமக்கு தரக்கூடிய படிப்பினை இருக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாவுக்காக தியாகங்கள் செய்வோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய முறைப்படி கட்டு நடப்போம் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு வந்த பிறகு அன்சாரி சஹாபிகள் எல்லாம் முஹாஜிர்களை வைத்து கொண்டாடினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் இவரெல்லாம் முஹாஜிர்கள் உன்னதமானவர்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இடங்களில் சொல்கின்றார் அப்படி இப்படி என்று முஹாஜிர்களை குறிப்பி குறிப்பிடும் பொழுது பெருமானா சல்லல்லா அலிஸ்லார்கள் உண்மையான முஹாஜிர் நீங்கள் மட்டுமல்ல அல்லாவுக்காக மார்க்கத்தை அல்லாடி தீனுக்காக சொந்த ஊரை விட்டு மதினாவுக்கு சென்றீர்களே நீங்கள் மட்டும் முஹாஜிர் அல்ல கியாமத்தினால் வரை என்னுடைய உமத்திலே முஹாஜிர்கள் இருப்பார்கள் முஹாஜிர் இருப்பார் சொல்லிட்டு சொன்னார்கள் அல் முஹாஜிரு முஹாஜிர் என்றால் யார் தெரியுமா மன் ஹாஜர நஃப்சஹோ அம்மான் அஹல்லாஹு அன்ஹு அல்லாஹ் எதை தடுத்து விட்டானோ அதை விட்டு எந்த ஒரு மூமின் தன்னை தவிர்த்துக் கொள்கிறானோ அவனும் முஹாஜிர் தான் என்று பெருமானா சல்லா அலிசு சொன்னார்கள் சாபாக்கள் நீங்கள் உண்மையான முஹாஜிர்கள் நீங்கள் உண்மையான முஹாஜிர்கள் இதுங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் கியாமத்த நாள் வரை இருக்கிற உமத்திற்கு கிடைக்கும் எப்படி அவர்கள் அல்லாவால் தடை செய்யப்பட்ட அனைத்து ஹராம்களை விட்டோம் அனைத்து தடைகளை விட்டோம் அவர்கள் எப்பொழுது தங்களை தாங்களே தியாகத்தோடு தற்காத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் ஒன்றை தடை செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கி இருக்கிறார் என்றால் அந்த ஹராமை விட்டு ஒரு மோமின் விலகி இருக்க வேண்டும் என்றால் சகோதரர்களே நிச்சயமா தியாகம் செய்யாமல் முடியாது சிரமப்படாமல் முடியாது சிரமத்தோடு தான் தியாகத்தோடு தான் அந்த ஹராமை விட்டு விலக வேண்டியிருக்கோம் அப்படி அல்லாவால் தடை செய்யப்பட்டவர்களை விட்டு எந்த மூமின் விலகிக் கொள்கிறானோ அவனும் முஹாஜிர் தான் என்று பெருமானா சல்லல்லா அழைச்சி சொன்னார்கள் அல்லா ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட முஹாஜிர்களாக நாம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக இந்த ஹிஜரத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற்று அல்லாட தீனல் இஸ்லாத்திற்காக தியாகங்கள் செய்து இந்த தீனல் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதும் இந்த தீன இஸ்லாத்தின் செய்திகள் போய் சேருவதற்குரிய தியாகங்களையும் சிரமங்களையும் மேற்கொள்ள மக்களுடைய மக்களாக அல்லா நம்மை ஆக்கியருள்வானாக எப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து மறுமையிலே நாம் அவனை சந்திக்கும் பொழுது அவன் நம் மீது திருப்தி கொண்டவனாகவும் நாம் அவன் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் அவனை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக வாகிருதாவான் அலமதுல்லா ரபில் ஆலம் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்து